الحمد لله الحمد لله حق حمده والصلاة والسلام على خير خلقه وآله وصحبه وبعده أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم الله الرحمن الرحيم إن الذين يكتمون ما أنزلنا من البينات والهدى من بعد ما بيناه من بعد ما بيناه للناس في الكتاب أولئك يلعنهم الله ويلعنهم اللاعنون إلا الذين تابوا وأصلحوا وبينوا فأولئك أتوب عليهم وأنا التواب الرحيم وبالسند متصل مني إلى الإمام الحافظ أبي عبد الله محمد بن إسماعيل البخاري قال حدثنا إسماعيل بن أبي عبيد قال حدثني مالك عن هشام بن عروة عن أبيه عن عبد الله بن عمرو بن عاص رضي الله تعالى عنهما قال قال النبي صلى الله عليه وسلم إن الله لا يقبض العلم انتزاعا ينتزع من العباد ولكن يقبض العلم بقبض العلماء حتى إذا لم يبق عالما اتخذ الناس رؤوسا جهالا اتخذ الناس رؤوسا جهالا فسئلوا فأفتوا بغير علم فضلوا وأضلوا أخرجه الإمام البخاري في صحيحه وله شواهد متابعات كثيرة من كتب الحديث المعتمدة இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏகவல்ல நாயன் அல்லாஹுக்கு அனைத்து புகழ்களும் உரித்தாகட்டும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சத்திய நதியில் சத்திய வாக்குகளை சான்று பகர்ந்த சகாபாக்கள் உத்தம தோழர்கள் நதியின் குடும்பத்தினர்கள் தியானம் வரை தோன்ற இருக்கும் அல்லாஹின் நல் சீடர்கள் அனைவர்கள் மீதும் சலவாக்கும் சலாமும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் சிறப்பான நாளிலே அல்லாஹுடைய மத்திலே அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் நம் வாழ்க்கையில் எவ் அம்சங்களை எடுக்கும்படியாக கட்டளையை பிறப்பித்துள்ளானோ அவற்று முடியமான அளவுக்கு சரியான சரியான பார்வையில் எடுக்கும்படியாகவும் எவ் அம்சங்களை மட்டும் நம் வாழ்க்கையோடு அகற்றி தவிர்த்து வாழும்படியாக தடைகளுக்குள்ளானோ அவற்றிலிருந்து முற்று முழுக்காக சரியாவின் சரியான பார்வையில் தவிர்த்து வாழும்படியாக முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இறையற்றம் நான் தகுவாவை கொண்டு உபதேசம் கொள்கின்றேன் இந்த வையகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஜெயசீல பாதியாக அல்லாஹ் இரண்டு பிரகாசங்களை வைத்திருக்கின்றான் ஒன்று ஈமானிய பிரகாசம் அடுத்ததாக நுபுவத்துடைய நாடக் கொள்கை மார்க்க பொக்கிஷத்தின் பிரகாசமாக இருக்கின்றது இந்த ரெண்டு பிரகாசங்களும் எந்த முக்மின் தன்னுடைய வாழ்வில் சேகரமாக்கிக் கொள்வானோ அந்த அளவுக்கு அந்த வாழ்க்கையிலே எழுச்சிகளும் மலர்ச்சிகளும் வாழ்க்கையிலே தென்படுவதை நாங்கள் காடுகின்றோம் அல்லாஹு இதைத்தான் குர்ஆனில் மிக தெளிவாக பேசுகின்றான் அல்லாஹு நூறு சமாவாதி வல் அர் مثل نوره كمشكاة فيها مصباح المصباح من زجاجة الزجاجة كأنها كوكب دري குர்ஆன் இதை மிக தெளிவாக பேசுகின்றது அகில உலகிலே நமது கண் புலனுக்கு தென்படக்கூடிய உலகத்தின் எத்தனை பிரகாசங்கள் இருந்தாலும் அவற்றை விட மேலான பிரகாசம் அல்லாஹுடைய ஜாத்தை பற்றிய அறிவின் பிரகாசம் அல்லாஹுடைய மெய்ப்பொருளை பற்றி ஒரு மொழியின் தன் உள்ளத்தில் விளங்கக்கூடிய ஏகத்துவத்தின் பிரகாசம் இந்த பிரகாசத்துக்கு ஈடாக உலகத்தில் எந்த பிரகாசமும் கிடையாது அல்லாஹுடைய சிபாசுகளை பற்றி ஒரு மொழியின் தன் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய பிரகாசம் நூறுன் அலா நூர் இந்த இரண்டு பிரகாசங்களும் ஈமானுடன் இல்முடைய பிரகாசம் இல்முடன் ஈமானுடைய பிரகாசம் எப்பொழுது கலக்குமோ அப்பொழுதுதான் வாழ்க்கையிலே தெளிவு உண்டாகும் வாழ்க்கையிலே இலட்சிய பாதை அவனை உறவு கொள்ளக்கூடிய சக்தியை கொடுக்கும் அதற்கு எதிராக சதி வலைகளாக மைத்தச்சலாக வேலை எவ்வாறு அகற்ற வேண்டும் என்ற உணர்வை அல்லாஹு தாலா கொடுப்பார் மேலானவர்களே அன்பர்களே பெரியார்களே சோழர்களே இந்த அடிப்படையில் தான் ஹதரத் இமாமல் புகாரி ரஹ்மத்துவாகி அறியவர்கள் கிதாபுல் எல் என்ற பாடத்தை அமைத்திருக்கிறார்கள் கிதாபுல் எல் என்ற பாடத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துவாகி அலையவர்கள் ஈமானுடைய பிரகாசத்தை கலந்ததாக வாழ்க்கையில் அறிவுகள் தேடப்பட வேண்டும் என்பதை இமாம் புகார் ரஹமத்துல்லா லட்சியப்படுத்தி பேசியிருக்கிறார்கள் இமாம் புகார் ரஹமத்துல்லாஹுடைய கிதாபுல் இல்ம் என்ற ஆசிரியர் தலைப்பு பிறகான ஒரு சிறிய ஒரு தலைப்பு தான் பாபுல் இல்ம் கபுதல் கௌலிவல் அமல் சொல்வதற்கு முன்னால் செயற்படுவதற்கு முன்னால் அறிவு அவசியமாக இருக்கிறது சொல்லுக்கு முன்னால் வார்த்தையை வெளியாக்குவதற்கு முன்னால் அதை பற்றி படிக்க வேண்டும் வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு முன்னால் அதை பற்றி படிக்க வேண்டும் ஹதரசீமா புகாரி ரஹமத்துவாகர் அவர்கள் இந்த இல்முலே பிரதான இல்மாக பொக்கிஷங்களே நாட கொள்கைகளே இஸ்லாமிய சரியா இந்த எஜுகேஷன்ல மிக பிரதானமானதாக ஹதரத்மா புகார் ரஹமத்துவா எந்த ஆயத்தின் ஊடாக உம்மத்துக்கு வழங்கப்படுத்துவார் என்றால் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த இந்த உலகத்திலே நீ தெய்வீகத்துக்கு தகுதியானவன் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் என்கிற இந்த கோட்பாட்டை நீ முதலாவது விளங்க வேண்டும் நரகத்திலே தத்தளிக்கும் சமூகம் அவருடைய கூக்குரல் யார் தெரியுமா நாங்கள் அல்லாஹவை சரியாக விளங்கியிருந்தால் ஒரு ஆணுடைய அல்லாஹுடைய அந்த ஜலால் சமாதை சரியாக விளங்கியிருந்தால் அல்லாஹுடைய பரிபூர்ணத்துவத்தை சரியாக விளங்கியிருந்தால் அதற்குரிய இன்மை நாங்கள் தேடி சென்றிருப்போம் அவருடைய விளக்கத்தை நாங்கள் பெற்றிருப்போம் நாங்கள் இந்நிலைக்கு தள்ளப்பட மாட்டோமே என்ற கைப்பேடத்தை அங்கே சொல்வார்கள் என்பதை இங்கே அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய கூற்றை மாபுகார் இந்த பாடத்துக்களே அமைத்திருக்கிறார்கள் மேலாளர்களே அன்பர்களே இல்லாதே இந்த கிதாபுல் இல்முலே இந்த பாடத்திலே அபுவர் அவருடைய கூற்றை இமாம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அகில உலகத்திலே அபுவர் விஸ்வாரி இஸ்லாமிக் லோவுடைய முதன்மை பெற்றவர்கள் கருத்தவியல் கணக்கியல் அளவியல் இந்த கோட்பாட்டிலே முதல் பெற்றவர்கள் ஆனால் அவருடைய நாணங்கள் எல்லாம் அவருடைய அறிவுகள் எல்லாம் குரானுக்கு உட்பட்டதாக ஷரியத்துடைய பிரகாசமிக்கதாக ஈமானிய வெளிச்சமிக்கதாக இருக்கும் தன்னுடைய அறிவுக்கு ஷரியத்தை மீறி செல்லக்கூடியவர்களை காணும் பொழுது அந்த ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் சொல்வார்கள் لو وضعتم الصمصامة في هذه ثم أشار إلى قفاه ثم ظننت أن أنزل كلمة سمعتها من النبي صلى الله عليه وسلم நீங்கள் ஒரு கூறான வாளை எடுத்து என் குடரைக்கு மேலால் வைத்து நான் படித்த அறிவை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்காக அச்சுறுத்தல் செய்தாலும் நான் அதை ஏற்கும் பார்க்க மாட்டேன் சுகானந்தா அன்பர்களே பெரியார்களே இந்த நாணம் ஈமானுடைய பிரகாசத்தின் இதனால் உலகத்திலே அவனுடைய அறிவுகள் மிகப்பெரிய பிரகாசத்தை உலகத்துக்கு வழிகாட்டியது என்ற உணர்வை அதரத் இமாமுல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அறிவர்கள் இந்த பாடத்திலே எங்களுக்கு மிக அறிவுரை தருகின்றார்கள் அன்பர்களே பெரியார்களே சோதர்களே அனாம் கவாயிதுல் அஸ்தாம் இலாம் அஸ்தாரிகள் அனாம் என்ற கிதாபை உலமாக்களின் அரச தந்தை என்று பெயர் சூட்டப்பட்டவர்கள் சுல்தான் அப்துல் கலாம் என்று சொல்லக்கூடிய இமாமுடைய பிரதான நூல் இஸ்லாமிய சட்ட யாத்திரத்தை எப்படி தொகுக்க வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக எழுதப்பட்ட நூல் அதிலே சொல்கிறார்கள் உலகத்துடைய அஸ்தாங்கள் சட்டங்கள் அதை இரண்டு வகையாக பிரிப்போம் ஒன்று மகாசித் இன்னொன்று அடிப்படையானவைகள் இன்னொன்று சாத்துணையானவைகள் அடிப்படையானவைகள் முதலாவதாக மாறிக்கட்டுள்ளா அல்லாஹுடைய நாணம் இது மிகப்பெரிய அடிப்படையான அறிவு இந்த அறிவை பெறுவதற்கு முன்னால் இந்த பிரகாசத்தை தன்னுக்குள் சேகரமாக்குவதற்கு முன்னால் மற்ற அறிவுகள் நுழையும் பொழுது அங்கே பாரிய விளைவுகளை சமுதாயத்திலே உருவாக்கும் எனவே அன்பர்களே பிரியார்களே ஒப்பீட்டு ரீதியாக சரியா உலகத்திற்கு மார்க்க பொக்கிசத்தை எல்லா துறைகளிலும் ஈமானிய பிரகாசத்தையும் கொடுத்திருக்கு என்ற உண்மையை நாங்கள் ஒரு காலம் மறக்கக்கூடாது இந்த மதரசாக்களில் இந்த பல்கூடங்களில் இந்த பல்கலைக்கழகங்களில் அன்பர்களே பிரியாகலே வெறுமனே விவாதாப்புகள் மாத்திரம் வெறுமனே வணக்கு வழிபாடுகள் சட்டங்கள் மாத்திரம் அந்த முன்னோர்கள் போதிக்கவில்லை மாறாக வாழ்க்கையின் எல்லா குறைகளுக்கான வழிகாட்டியை பொருளான் ஹரிசுடைய பிரகாசத்தில் எடுத்திருக்கிறார்கள் நாம் இந்த சொத்துதாவில் இருந்து கொண்டு உலகத்துக்கு ஒரு சவாலை விட முடியும் இதிரி முன்னோருக்கு முன்னால் எந்த துறையிலாவது மேற்கத்தியவாதி எந்த ஒரு நூலையாவது உலகத்துக்கு வெளியிட்டானா அன்பர்களே நமது இஸ்லாமிய அறிஞர்கள் தான் அந்த துறைகளிலே அந்த முதல் இடத்தை பெற்றிருக்கிறார்கள் அன்பர்களே பெரியார்களே உலகத்திலே முதலாவதாக கடிகாரத்தின் அந்த கருவியை கண்டுபிடித்தது முகம்மது பனோ அலிபனோ ருஸ்தம் அல் குராசானி ரஹ்மத்துல்லாஹி அலைவர்கள் அன்பர்களே இஸ்லாமிய மக்கள் எந்த அளவுக்கு துறை இருந்திருக்கிறார்கள் முதலாவதாக சூரியன் உயரத்தின் அளவுகோலை கண்டுபிடித்தவர்கள் இப்ராஹிம் ஹபீபல் பசாரி ரஹத்துல்லாஹி அறிவர்கள் வருடங்களின் எண்ணிக்கைகளிலும் நாட்களாக வினாடிகளாக நிமிடங்களாக மனிதாரங்களாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் முகம்மது அல் பப்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் ஐந்து மனுஷியாளங்கள் நாற்பத்தி ஆறு வினாடிகள் இருபத்தி நாலு நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் இருபத்தி நாலு வினாடிகள் என அளவீட்டை முறையாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் எங்களுடைய மேலைகள் அன்பர்களே பெரியார்களே சோழர்களே இந்தியா சமுத்திரத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மாஜா அலைவர்கள் இப்படியாக நுண் கிருமிகளை இந்த பாக்டீரியாவை உலகத்துக்கு வேலை யார் அன்பர்களே தியாகலே காசிப் ரஹமத்துல்லாஹி அலைவர்கள் இதை யார் உலகத்திலே மறுக்க முடியாது இஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாதத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு இஸ்லாமிய அறிவை உலகத்துக்கு போதிக்கவில்லை மாறாக பல்வேறான மஜாராசுகளை துறைகளை உலகத்துக்கு இஸ்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறது மேலானவர்களே அன்பர்களே எதிராகவே கிறிஸ்துவுக்கு பின் எத்தூறாம் நூற்றாண்டு சுமார் அளவிலே எகிப்து நாட்டிலே உள்ளக வைத்திய வைத்தியசாலை ஒன்றை தயாரிக்கும் ஆலோசனை நடைபெறுகின்றது அன்றைய காலம் எகிப்து நாட்டின் தலைநகரம் கைரோவிலே இதை அமைப்பதற்காக ஆலோசனை பெறுகின்றார்கள் அந்த காலகட்டத்திலே இவரையா ரத்மத்துவாக அனைவர்கள் இவருடைய காலமாக இருக்கிறது இந்த பாக்டீரியாவை இந்த நுண் கிருமிகளை பங்கஸ் வைரஸ் இல்லாத ஒரு இடத்தை நாங்கள் சாய்ஸ் பண்ண வேண்டும் தெரிவு செய்ய வேண்டும் என்பதற்காக எங்களுடைய இவனத்தையும் ஜவுசையா மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர் இஸ்லாமிய சட்ட யாப்புக்களை உலகத்துக்கு தொகுத்து தந்த மாமேலை ஷேகுல் இஸ்லாம் இவனு சைமியா ரத்னத்துல்லாஹி அதையவனுடைய விசேடமானவர் பாரிய துறைகளிலே சேவையாற்றியவர் சொன்னார்கள் இந்த கைரோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரதேசத்திலையும் மாமிச உரத்தை கட்சியாக துண்டு கொண்டாக அறிந்து ஒவ்வொரு பிரதேசத்திலும் நூலில் கட்டி கொண்டு விடுங்கள் எந்த மாமிசம் வகுவாக தாக்கப்படுகிறதோ அந்த இடம் நான் வைத்தியசாலனுக்கு தகுதியாளம் அல்ல சுபகான அந்த இடம் நான் வைத்தியசாலுக்கு தகுதியாளம் அல்ல எந்த இடம் மிக தாமதமாக தாக்கப்படுகிறதோ அந்த இடத்தை இன்ஷா அல்லா தெரிவு செய்வோம் என்ற வகையிலே அன்று எட்டாயிரம் உள்ளக வைத்தியசாலை என்று எட்டாயிரம் நோயாளிகளுக்கு ஒரே நேரத்தில் சிகிச்சை செய்யப்படக்கூடிய உள்ளக வைத்தியசாலை அங்கே தயாரிக்கப்படுகிறது பிரான்ஸ்லே பிரான்ஸ்லே பன்னெண்டாவது வருஷம் இவர் ஆயிரத்தி இருநூறாம் ஆண்டுக்கு பின்னாலே இவர் பாரியர் வைத்தியசாலை தயாரிக்கிறார் ஆனால் இன்று உலகத்திலே இந்த பிரான்ஸ்லே தயாரிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் எங்களுடைய மேதைகள் இதில் ஆட்சிய தேவைகள் இன்றைக்கு மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது இந்த உண்மையைத்தான் நாங்கள் பேசுகின்றோம் அன்பர்களே பெரியார்களே சோர்களே எனவேதான் இஸ்லாம் எல்லா துறைகளிலும் சமூகத்துக்கு சீரான நேரான வழிகளை காட்டியிருக்கிறது அன்பர்களே பெரியார்களே சோழர்களே நீதித்துறையா இஸ்லாமிக் லோகா இதற்கு ரசூலுல்லா செல்லவாக அழகிவ செல்லம் எத்தனையோ சகாபாக்களை அதற்கு தயாரித்தார்கள் எமன் தேசத்திலே நீதித்துறையிலே அணிவின் அபி தாலும் ரவியல்லாஹு தால் ஆன்ஹூ அபு முசல் அஷ்அரி ரவியல்லாஹு தால் ஆன்ஹூ முஹாதுபுல் ஜபர் ரவியல்லாஹு தால் ஆன்ஹூ இது போன்ற மாமேதைகளுடைய படைப்புகள் நீதித்துறைகளே இன்றும் வரலாற்று கிதாபுகளிலே பொன்னான எழுத்தினால் கூறப்பட வேண்டியவை அந்த சிலைக்காகலே இன்று அரபு மதரசாத்திலே நஹ்ஜுல் என்ற நூல் இருக்கிறென்றால் இதனுடைய தொகுப்பாக்கம் என்று கிடைக்கப்பட்ட நான போகே இந்த சொற்கோப்பு கலையுடைய சுருக்கம் அறிவு நாணத்திலிருந்து கிடைக்கப்பட்டது என்பதை நாம் உலகத்திலே மறக்க முடியாது அன்பர்களே பெரியார்களே சுவர்களே இஸ்லாம் என்றால் இது ஒரு குட்டிச்சுவர் மார்க்கம் அல்ல இஸ்லாம் என்றால் ஒரு சில தலைப்புகளில் மாத்திரம் சமூகத்துக்கு வழிகாட்டிய ஒரு மார்க்கம் அல்ல இஸ்லாம் என்பது எல்லா துறைகளிலும் உலகத்துக்கு பாரிய வழியை உலகத்தை காட்டிய ஒரு மார்க்கம் என்பதை நாங்கள் உலகத்திலே மறக்க முடியாது அன்பர்களே பெரியார்களே சோழர்களே ஹதரத் ரசூல்லா சல்லாஹு அழகி வசல்லம் ஒவ்வொரு துறைகளிலும் சஹாபாக்களுக்கு சரியான வழியை உலகத்தில் காட்டினார்கள் சஹாபாக்கள் ரசூல்லா ரேவாசாத்துக்கு பின்னால் இந்த நீதித்துறையிலே தங்களுடைய பொறுப்பை கணக்கிலே வைத்துக் கொண்டார்கள் ஹதரத் உமர் சத்தாப் ரவி அல்லாஹு அன்பு அவர்கள்தான் முதலாவதாக சஹாபாக்கள் அல்லாதவர்களை நீதித்துறையிலே காதிகளாக குவாத்துகளாக மாற்றி அமைக்கக்கூடிய வரலாறு இங்கே இஸ்லாத்திலே சொல்கிறது அந்த வகையிலே சுரைகள் காவி ரஹ்மத்துவாகி அலையர்களை பசரா நாட்டுக்கு ஒரு காவியாக அங்கே உருவாக்கின்றார்கள் மீளாளர்களே அன்பர்களே பிரியாகலே ஒவ்வொரு துறை சார்ந்த மக்களை இனங்கண்டு சகாபாக்கள் உருவாக்குகின்றார்கள் அல்லாமா ரஹவி ரஹமத்துல்லாஹி அவருடைய மிக முக்கியமான ஒரு நூல் சுயர் ஆலாமின் நுபலா இந்த சுயர் ஆலாமின் நுபலாவிலே பத்தாவது பாகத்திலே இருநூத்தி எண்பத்தி ஐந்தாம் பக்கத்திலே முகம்மது ஹைசம் அல் தகலி ரஹமத்துல்லாஹி அலையவர்களுடைய அந்த சரித்திரம் அங்கே நாங்கள் பார்க்கின்றோம் சுபஹானல்லா இமா புகாரி ரஹமத்துல்லாஹுடைய ஷேர் இமா புகாரி ரஹமத்துல்லாஹுக்கு ஹதீஸை போதித்த பாரியர் ஷேக் இந்த முகம்மது முனஹைசம் அல் பதிலி ரஹ்மத்துல்லாஹி அலை சொல்லி காட்டுகிறார்கள் கான விபக்தாத ஃபாயிலும் மின் குவாரில் முதவக்கில் முதவக்கில் என்ற அரசனுடைய ராணுவ படை தளபதிகளில் ஒருவர் அவருடைய மனைவி எந்த நேரமும் அவருடைய அவருடைய மனைவி எந்த நேரமும் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்துக் கொண்டே இருந்தால் இந்த தலைவரி ஆத்திரப்பட்டு சொன்னான் இதற்கு பின்னால் பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் நான் உன்னை வாழ்நாள் வெற்றி வைத்திருவேன் என்றான் அல்லா இப்பொழுது பிரசவ நோய் ஏற்படுகிறது فلما جلست للولادة هي والقابلة ألقت مثل الجريد அந்த பெண்ணும் அந்த பெண்ணுக்காக மிட் வைஃப்மார்களும் பாதி பெண்கள் மருத்துவச்சிமார்கள் அந்த சிறத்த வருத்தத்திலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிகிச்சை செய்வதை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுபகானல்லா அந்த பெண்ணுடைய வயிற்றிலிருந்து ஒரு சிறிய ஒரு பை அங்கே வெளியாகிறது அந்த பையை திறந்து பார்க்குவார்கள் சின்னஞ்சிறு நாற்பது குழந்தைகள் பாடகங்கள் ஆண் குழந்தைகள் மேலான அன்பர்களே பெரியார சுவர்களே அதற்கு பின்னாலே அல்லாஹு தானா அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வரக்கத்தை செய்தான் என்றால் அந்த பட தளபதி தகப்பனார் வீதியிலே செல்வார் அதற்கு பின்னாலே நாற்பது குதிரைகள் மகன்மார் செல்வார்கள் மேலான அன்பர்களே எதிராகவே அன்றைய காலத்திலே இஸ்லாமிய மிட்வைஃப்மார்கள் இருந்திருக்கிறார்கள் இஸ்லாமிய பாதை பெண்கள் இருந்திருக்கிறார்கள் இது ஒரு அடிப்படையான ஒரு அம்சமாக இருக்கிறது பிறத்த வருத்தத்தை பொறுத்தமட்டில் நாம் ஒரு இஸ்லாமிய மருத்துவத்திகளை இஸ்லாமிய இந்த பாதை பெண்களை இஸ்லாமிய வரலாறு உருவாக்கி தந்திருக்கிறது ஆனா காலத்தின் குறைபாடாக இன்று இந்த அறிவுகள் உலகத்திலே மங்கி செல்கிறது மீதானவர்களே அன்பர்களே சகாபாக்குடைய சஹாபாக்குடைய காலத்தில் அதற்கு பின்னால் உள்ள சாதியினுடைய காலத்தில் மஹதிசினுடைய காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் சாதி பெண்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த கலை இது குறிப்பிட்ட சாராருக்குரியது அல்ல ஒரு முஸ்லிம் என்றால் எல்லா கைகளிலையும் அவனுக்குரிய தேர்ச்சி வர வேண்டும் என்பதை இந்த சமூகங்களுக்கு ஆதாரமாக காட்டுகிறது மேலானவர்களே அன்பிற்கிறே சரியாகவே அருமைய ரசூல்லாகி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் வைத்திய துறையிலே காட்டிய கவனம் பாரியதாக இருக்கிறது இதை உலகத்தில் யாருக்கும் மறக்க முடியாது சஹிஹுல் புகாரியிலே ஐயாயிரத்தி அறுநூத்தி எண்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு போன்ற பாடங்களை கிதாபு திப் என்ற பாடத்தை அமைத்திருக்கிறார்கள் வைத்தியம் என்ற ஆசிரியர் தலை போட்டிருக்கிறார்கள் அதிலே நான் சொன்ன இலக்கத்துடைய ஹரீஸாக அஷிபா உபி தலா மூன்று பொருட்களில் மூன்று உடையத்தில் அல்லாஹ் நோய்க்கான நிவாரணத்தை வைத்திருக்கின்றான் என்று ரசூலுல்லா சொல்லிவிட்டு ஷர்பத்தி அசலின் وشرطة محجم وكية نار وأنهى أمتي عن الكي முதலாவதாக சொன்னார்கள் மாணவி செல்லவாஹு அலஹி வசல்லம் ஷர்பத்தி அசலின் தேன் மிடர் இந்த தேனை குடிப்பதினால் அல்லாஹ் எத்தனையோ உடம்புடைய நோய்களுக்கான மருந்து வைத்திருக்கிறான் இரத்தத்தை குத்தி எடுப்பதினால் அந்த கருவியை பாவித்து குத்தி எடுப்பதினால் எத்தனையோ கழிவுகள் அகற்றப்படுவதற்கு அங்கே நோக்கி நிவாரணமாக இருக்கின்றது கடைசியாக உள்ளதுதான் நெருப்பினால் யாருக்காவது ஓட்டை விழுந்த காயங்கள் இருக்கும் என்றால் கடைசி கட்டத்திலே அந்த இரத்தம் தூருக்கு ஓடுவதை அந்த ஓட்டை அடைக்கணும் என்றால் நெருப்பினால் சுட முடியும் இதுதான் இன்றைக்கு கரண் பிடித்தல் என்ற வைத்திய முறையை இன்று நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம் அன்பர்களே சரியாகவே இஸ்லாம் மிக தெளிவாக ஒவ்வொரு கலைகளையும் மிக தெளிவாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறது மனித உடலை பொருத்தவத்தில் அஹ்லாக்குல் அர்பா நாலு கலவை பொருட்கள் இருக்கிறது ஒன்று இரத்தம் அடுத்தது சளி அடுத்ததாக பித்தம் இந்த சித்தத்திலே மஞ்சள் நிறமாக அந்த ரேஸ் மாறக்கூடியதாக இருக்கும் கருப்பு நிறமாக மாறக்கூடியதாக இருக்கும் முதலாவதாக இரத்தத்தின் கழிவை அகற்றுவதற்காக அருமை மாணவி செல்லவாக அழகுவ செல்லம் இந்த ஹிஜாமா என்ற வைத்தியத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த கலவை கழிவாக வெளியேற்றப்படுவதற்கு மிக முக்கியமான ஒன்றாக இரத்தம் குத்தி எடுப்பதினால் அங்கே சிகிச்சை மனிதனுக்கு உருவாகிறது சளி அது உடம்பிலும் தலையிலும் நுழையும் பொழுது அதை வயிற்று போக்கின் ஊடாக வெளியாற்றுவதற்கு ரசூலுல்லா செல்லல்லாஹு அலைவ செல்லம் காட்சி தந்த வழிகாட்டல் தேனை குறிப்பதாக இருக்கிறது அன்பர்களே பிரியாதேசவர்களே இஸ்லாம் எந்த அளவுக்கு மிக தெளிவாக வைத்திய துறையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறது அருமை ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலைவசோடத்திலே அவர்கள் தன்னுடைய பாலகனை தூக்கிக் கொண்டு வருகிறார்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹுடைய மடியிலே அந்த பாலகன் சுருநீர் அடித்து விட்டான் அருமை ரசூலுல்லா ஆத்திரப்படவில்லை அந்த சிறுவனுடைய அந்த பாலகனுடைய சிறுநீரை பட்ட இடத்தை ரசூலுல்லா பருகிவிட்டு ரசூலுல்லா அந்த வைத்தியத்தை படித்துக் கொடுக்கிறார்கள் மூத்திக காலத்திலே பிறக்கக்கூடிய பாலகனுடைய சில்லு மூக்கிலிருந்து தொண்டக்குழிக்கு இடையாக உள்ள இந்த துவார அடைப்புகளுக்காகவும் தொண்டப்பு வீக்கத்துக்காகவும் அன்றைய காலத்திலே அந்த பெண்கள் என்ன செய்வார்கள் عادة النساء في معالجة العذرى أن تأخذ المرأة خرقا فتقتلها قتلا شديدا ஒரு பெண் என்ன செய்வாள் ஒரு புடவை துண்டை எடுத்து அதை சிறியாக தயாரித்து عليكن بهذا ஹிந்தி الهندي عليكن بهذا القسط المحري அருமை மாணவி செல்லல்லாஹு அலைவ செல்லம் தெளிவாக சொல்லிக் கொடுத்தார்கள் இந்த கொஸ்டஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வெல்வி என்று சொல்லக்கூடிய இந்த வசப்பு என்று சொல்லக்கூடிய இதை நீங்கள் தண்ணீரிலே கரைத்து அந்த குச்சியை சூடாக உடைத்து கண் தண்ணீரிலே கரைத்து அதை மூக்குத்துறை ஊற்றினால் இன்ஷா அல்லா அந்த அடைப்புகள் நீங்கிடும் அல்லவா அந்த சந்தப்பு முழுக்கம் நீங்கிடும் அல்லவா என்று இந்த அளவுக்கு ஆழமாக அருமை மாணவி செல்லவாக அலைய செல்லம் இவ்வளவு பெரிய வைத்திய துறையில வழிகாட்டிருக்கிறார்கள் அதிரத்தி இமாமல் புகாரி ரத்னத்துவாகி அலைவர்கள் இதையும் பல பாபுகளிலே பாபு உருவாவிலே பாபு சுகூத்திலே பாபு ராத்தில் ஜம்பிலே அருமை ரசூலுல்லா செல்லல்லா அலைவு செல்லும் வழிகாட்டியிருக்கிறார்கள் இந்த வெறுமையை பொருத்தமத்தில் இந்த ரசூலுடைய பொருத்தமத்தில் இந்த பூ இந்த சொந்த பூ ஊக்கமாக இருந்தால் அதை ஊக்கினால் ஊத்த வேண்டும் நிமோனியா போன்ற இந்த நில தசைப்பு வழி நோயாக இருந்தால் வாய்ப்புள்ளே பருக்க வேண்டும் என்பதாக அருமை மாணவி செல்லவாக அறிவு செல்லும் வழிகாட்டிருக்கிறார்கள் அன்பர்களே பெரியார்களே சோதர்களே சுககாக்களை பார்க்கின்றோம் எந்த அளவுக்கு இஸ்லாமிய சட்டங்களை உலகிற்கு அறிமுகப்படுத்துவதற்காக வைத்திய துறைக்கு சென்று இவர்கள் இஸ்லாமிய சட்டங்களை பேசியிருக்கின்றார்கள் இமாம் சாஜினி சுதுக்கிய ரஹமத்துவாளர்கள் தக்மிலத்தில் மஜ்மூலே பேசுகிறார்கள் ஒரு இஸ்லாமிய அனந்தர சொத்து பிரச்சனை சம்பந்தமாக அதற்குரிய மார்க்க தீர்ப்பை பேசும் பொழுது அல் முஷ்கில் என்று சொல்கின்றோம் அலி என்று சொல்கின்றோம் ஆணாகவும் பெண்ணாக இதை எப்படி மதித்தது சுபகானல்லா இதற்கு நாங்கள் எப்படி அனந்தரத்தை கொடுப்பது ஆணாக இருந்தால் இரண்டு மடங்கு பெண்ணாக இருந்தால் ஒரு மடங்கு ஒரு பங்கு இப்பொழுது இந்த பேடிக்கான சட்டத்தை எப்படி தீர்மானிப்பது இது ஆணாக இருக்கிறதா இது பெண்ணாக இருக்கிறதா இதற்கான கண்டுபிடிப்பு வழி என்ன மேலான அன்பர்களே பெரியாகலே சோழர்களே தாஜிதீன் சுருப்பி ரஹமத்துல்லாஹி அதை தெளிவாக பேசுகிறார்கள் நீங்கள் அந்த கோடியை பாருங்கள் அந்த கும்சாவை பாருங்கள் அங்கே முகத்திலே தாடி மயிர்கள் இருக்கும் என்றால் நீங்க ஆணாக இனம் காண முடியும் அதை ஆணாக இனம் கண்டு அதற்குரிய சொத்தை நீங்கள் பங்கீடு செய்யுங்கள் இல்லை என்றால் மார்பகம் பெருத்திருக்கு என்றால் நீங்கள் பெண்ணாக முடிவெடுங்கள் சரி வினா எலும்புக்களை பாருங்கள் இங்கே மேலே குறிப்பிடப்பட்ட விதியை மூலமாக கண்டுபிடிக்க முடிக்கவில்லை என்றால் வினா எலும்புக்கள் ஊடாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஏன் ஒரு ஆணாக இருந்தால் அவனுடைய வளப்பக்கமாக பதினேழு விழா எலும்புக்கள் இடப்பக்கமாக பதினாறு விழா எலும்புகள் இருக்கும் ஆனால் ஒரு பெண்ணாக இருந்தால் வலப்பக்கமும் இடப்பக்கமும் பதினேழாகத்தான் இருக்கும் இங்கே நீங்கள் இதன் மூலமாக சுபகானல்லா வைத்திய துறையை அந்த புகாக்கள் இந்த சட்டத்தை பேசும் பொழுது அங்கே தெளிவாக தந்திருக்கிறார்கள் என்றால் இஸ்லாமிய உலமாக்கல் இஸ்லாமிய அனைத்து துறைகளிலும் முன்மாதிரியாக சார்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஒப்பீட்டு ரீதியான அறிவை நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டும் மேலானவர்களே அன்பர்களே பிரியாகளே இஸ்லாம் பல்வேறான துறைகளிலே சமூகத்திற்கு வழிகாட்டிருக்கிறது சகை முஸ்லிமுடைய இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணாம் இலக்கத்தின் ஹரீஸாக ஹதரத் இமாமும் அவர்கள் ஒரு தலைப்பிட்டிருக்கிறார்கள் உலகத்தின் விவகாரங்கள் விடயத்திலே வாழ்க்கையில் முன்னேற்ற விடயங்களிலே தொழில்நுட்ப அம்சங்களிலே ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலைவு செல்லம் காட்டிய வழிகாட்டல் என்ன ஒரு கூட்டத்தை ரசூலா கடந்து செல்கிறார்கள் அந்த கூட்டத்தார் ஈத்தம் மரத்திலே ஆணையும் பெண்ணையும் சேர்த்து பத் பண்ணினார்கள் நல்ல முறையில் கனிகள் காய்க்கும் என்ற நோக்கத்திலே பத் பண்ணினார்கள் மகரந்த செயற்கையை செய்தார்கள் இதற்குத்தான் இஸ்லாம் நகல் என்ற பாடத்தை அமைத்திருக்கிறது இப்போ ரசூலா சொன்னார்கள் நீங்கள் இவ்வாறு பட் பண்ணுவதால் பெரியொரு லாபத்தை காண முடியாது என்று நான் நினைக்கின்றேன் என்று தன்னுடைய அபிப்பிராயத்தை முன்வைத்தார்கள் அதற்கு பின்னாலே ரசூலுல்லா செல்லல்லா அலைவ செல்லம் அதே சமூகத்தை கடந்து செல்கிறார்கள் இப்பொழுது அங்கே மக்கள் முறைப்பாடு செய்கிறார்கள் நவியை நாயகமே செல்லல்லாஹ் அலைவ செல்லம் இந்த ஈத்த மரத்தின் கனிகள் எல்லாம் காய்ந்து வறண்டு சூப்பியதாக வெளியாகிக் கொண்டிருக்கிறது நாங்கள் பட் பண்ணுவதை கட் பண்ணும் பொழுது இந்த விளைவுக்குள்ளாக்கப்படுகிறது என்று சொன்ன பொழுது அருமை மாணவி சல்லாஹு அலஹி வசல்லம் காட்டிய வழிகாட்டல் என்ன அந்தும் அம்ரி துனியாக்கும் உங்களுடைய துணியாவுடைய வாழ்க்கை பலத்தை பற்றிய முன்னேற்ற பாதையை நீங்களே விகாரிப்பார்கள் இங்கே டெக்னிக்கல் குளிர்ந்த வழிகாட்டலை அருமை மாணவி செல்லம் இங்கே வழிகாட்டிருக்கிறார்கள் அன்பர்களே பிரியாகலே சோர்களே பொருளியத்துவத்திலே வைத்திய துறையிலே டெக்னிக்கல்லே அருமை மாணவி செல்லவாக செல்லம் வழிகாட்டிருக்கிறார்கள் கவிதையில் பாடக்கூடிய மக்களை வழிகாட்டிருக்கிறார்கள் இஸ்லாத்துக்கு எதிராக வரக்கூடிய வசை மாறிகளுக்கு எதிரான பதில் அடிகளை கவிதையாளர்களை கவிமணிகளை ரசூலுல்லா பாராட்டியிருக்கிறார்கள் அருமை ரசூலுல்லாஹுடைய காலத்திலே ஹஸ்தான் அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிரிகள் ரசூலுல்லா எதிர்த்து படிக்கும் பொழுது அங்கே ரசூலுல்லா மின்பரை தயாரித்து கொடுத்தார்கள் நீங்களும் அதுக்கு பதில் கொடுங்கள் சுபகான் அருமை மாணவி செல்லல்லாஹோ அலைவோ செல்லம் ஒரு சிறுவரை கடந்து செல்கிறார்கள் ஹதரத் இமாபூதா ரத்னத்துவார் என்ற ஹரிசை கொண்டு வருகிறார்கள் அந்த சிறுவர் ஆட்டிறைச்சியை உரிப்பதிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார் மேலான அன்பர்களே இதாகலே ஆட்டிறைச்சியை உரிப்பதிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அருமை ரசூலுல்லா சொன்னார்கள் யா குலாம் தனஹ ஹத்தா உரியக சிறுவனே சற்று நகர்ந்து நில் நான் ஒரு காட்டுகிறேன் சுபஹானல்லாஹ் ஆற்றுக்கு எப்படி உரிக்க வேண்டும் فأدخل يده بين الجلد واللحم فدخل بها حتى توارت إلى الإبط அங்கே ரசூலுல்லா செல்லலாசர்கள் அந்த இறைச்சிக்கும் தோலுக்கும் இடையிலே கையை கிண்டு கிண்டு சென்றார்கள் தோல் புதம் சமத்தட்டு வரைக்கும் மறைந்தது அருமை ரசூலுல்லா சொல்வார்கள் என்ற ஹரீஸை நாங்கள் அபுதாவிலே படிக்கின்றோம் அன்பர்களே சுயாரலே சோர்களே சமுதாயத்திலே வாழ்க்கை துறைகளிலே என்னென்ன துறைகள் இருக்கின்றதோ அனைத்துக்கும் இஸ்லாம் சீரான வழியை காட்டி தந்திருக்கிறது ஆனால் இங்கே பேணப்பட வேண்டிய விடயம் ஈமானிய பிரகாசம் அல்லாஹுடைய நெருக்கம் அல்லாஹுடைய அச்சம் எந்த இல்மில் இல்லையோ அந்த இல் பெரியோர் ஒரு வணிகத்தின் பக்கம் சென்றுவிடும் எங்களோட இல் பேஸ்புக்கின் பக்கம் அறிமுகப்படுத்தக்கூடாது எங்களோட இல் செக்ஸை அறிமுகப்படுத்தக்கூடாது எங்களோட இல் அன்பர்களே ரெஸ்டாரன்ஸின் பக்கம் அறிமுகப்படுத்தக்கூடாது எங்களுடைய சேரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று அலமதுல்லா இந்த ஜிம்மாவுடைய துவா பிரார்த்தனைக்கு பின்னால் இந்த கல்வி மட்டக்களப்பு மத்தி கல்வியிலே வளையத்திலே அகில உலங்கையிலே இலங்கை ரீதியாக தொண்ணூத்தி ஏழு கல்வி வளையத்திலும் நமது மட்டக்களப்பு மத்தி கல்வி வளையம் முதலாடத்தை பெற்றிருக்கிறது என்றால் உண்மையிலே நாங்கள் பாராட்ட வேண்டிய விஷயம் இருவரும் தெரிவித்தேன் அவர்கள் கல்வி பணிப்பாவுடைய பணிகளை இன்றைக்கு நாம் வரவேற்க வேண்டும் அன்பிற்கே ஒரு ஆளும் என்ற வகையிலே நான் இந்த மாணவர்களை பார்த்து சொல்கின்றேன் உங்களுடைய கேம்பஸ் வாழ்க்கை உங்களுடைய சுற்றி வாழ்க்கை அல்லாஹுக்கு பொருத்தமாக நடக்க வேண்டும் அன்பிற்கே மேற்கத்திய வாதிகளை போன்றிய கலாச்சாரம் மேற்கத்திய வாதிகளை போன்ற நடத்தைகள் இந்த பாவனை முறைகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் அல்ஹம்துல்லா இந்த இல்மை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அந்த சிறையிலே இல்மை அறிவதற்காக பாரிய தியாகத்தை அன்றைய இமாம்கள் செய்திருக்கிறார்கள் ஹதீசுடைய ஒரு மிக தரம் வாய்ந்த ஒரு கொள்கையான ஒரு ஹதீஸை படிப்பதற்காக இமாம் அஹமது ஹம்பல் ரத்னத்துவாக ஒரு செஞ்ச பிரயாணம் இருக்குது உலகம் மறக்க முடியாத ஒரு பிரயாணம் ரசூலுல்லாவுக்கும் தன்னுடைய தனக்கு முறையிலே மூன்று அறிவிப்பாக வரக்கூடிய ஹதீஸை படிப்பதற்காக வேண்டி இமாம் அகமது ஹம்பரஹத்துல்லா பிரயாணம் செய்வதற்கு ஒரு சேஷை சேர்வார்கள் அங்கே சொல்லப்படுகின்றது நீங்கள் இந்த ஊருக்கு செல்ல வேண்டும் அந்த ஊரிலே நாய்க்கு ஒரு ஷேர் தண்ணி கொடுத்துக் கொண்டிருப்பார் அசிங்கமான ஆடைகள் அவர் அவசரமான தோற்றமாக இருக்கும் ஆனால் நீங்கள் தோட்டத்தை பார்த்து திரும்பக்கூடாது அவருக்கு தான் அந்த ஹதீஸ் இருக்கிறது இமாம் துறை சார்ந்த ஒரு அங்கே செல்கிறார்கள் ஒரு ஒரு மனிதர் தன்னுடைய நாய்க்கு நாயை பிடித்து குவலையினால் தண்ணியை புகட்டி கொண்டிருக்கிறார் பார்த்த உடனே திரும்பி செல்ல பார்த்தார்கள் அந்த மாவேவைகள் கொண்டவர்கள் அல்லாஹை நெருக்கமைத்தீர்கள் தூரமான விடயங்களை மிக இலகுவாக விலகிக் கொள்வார்கள் சொன்னார்கள் அஹ்மேத் நீ எங்கே விரண்டோடுகிறாய் நீ என்னை நாடித்தானே வந்தாய் இங்கே வாரு நான் உனக்கு ஒரு ஹதீஸை சொல்கிறேன் எந்த பொருள் யாரிடத்திலே ஆதரவை தேடி வருகிறதோ அந்த ஆதரவை யார் சிந்திப்பாரோ கியாமத்துடைய நாளையில் இவருக்கு ஆதரவு கேட்கும் நேரத்திலே அல்லாஹ் துண்டித்து விடுவார் சுபகான் அல்லாஹ் அந்த ஹதீஸ் எதென்று பார்த்தால் எந்த கொள்கையான ஹதீஸை தேடுகிறார்களோ அந்த ஹதீஸ் தான் அங்கே ஹதீஸாக இருக்கிறது இந்த அளவுக்கு மார்க்க அறிவு படிப்பதிலே மிகப்பெரிய முன்னோடியாக அந்த மேதைகள் காணப்பட்டார்கள் அன்பர்களே தியாகலே எங்களை படிப்பு துறைகளிலே மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய அனாச்சாரங்கள் ஒன்று கலப்பாக இருக்கிறது இந்த ஆண் பெண் கலப்பு தவிர்க்கப்படும் என்றால் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இன்மோ அல்லாஹுக்கு பொருத்தமான வழிகாட்டலை உலகத்தில் காட்டும் அதன் மூலமாக இன்ஷா அல்லா இந்த ஊர் செழிப்படையும் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது எனவே வல்லவன் அல்லாஹ் சுபகான சிறந்த நாடங்களை எங்களுக்கு அல்லாஹ் தந்தருவானாக அல்லா உன்னுடைய இல்ஹாமுடைய அருவை தருவாயாக உன்னை கூடிய அருவை தருவாயாக ஒன்றை மட்டும் கூடிய அருவியை பாதுகாத்துக் கொள்வாயாக இந்த மண்ணை யா அல்லா நிறுவக்கூடிய நான பொய்கை செழிப்பாக உருவாக மாற்றியிருப்பாயாக மார்க்க பொன்னியர்களை உருவாக்குவாயாக குறை சார்ந்த மக்களை உருவாக்குவாயாக உடைய நெருக்கத்தை அறியக்கூடிய மக்களாக்கியருவாயாக வாசம் இல்லாத ரபில்